இந்த உரை மிகவும் நீண்டிவிட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் இந்த உரையால் எந்த பயனுமே இல்லையா என்பதை நீங்கள்தான் கூற வேண்டும் என் நிலைப்பாட்டை ஒளிவு மறைவின்றி தெள்ள தெளிவாக எடுத்துரைத்து விட்டேன் இதை ஏற்றுக்கொள்வதோ விட்டுவிடுவதோ உங்களை பொறுத்தது இந்த கருத்துக்கள் அதிகாரம் படைத்த புகழ் படைத்த ஒருவனின் கருத்துக்கள் அல்ல இந்த நாட்டில் உள்ள ஏழை எளியவர்களின் அடக்கி ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஓயாத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு சாமானியனின் கருத்துக்களாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த போராட்ட வாழ்க்கையில் அவன் சந்தித்ததெல்லாம் தேசிய தலைவர்களாலும் தேசிய நாளேடுகளாலும் ஓயாமல் பொழியப்பட்ட மாறிகளையும் அவதூறுகளையும் தான் காரணம் ஒடுக்கப்படும் மக்களை கொடுங்கோலர்களின் பொற்காசுகளாலும் ஏழைகளை செல்வந்தர்களின் பணத்தாலும் ஏற்றம் பெறச் செய்துவிட முடியும் என்று அவர்கள் ஆடுகிற கபட நாடகத்தில் அவன் கலந்து கொள்ளாததுதான் என் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இதுவரை கூறியவை போதுமானவையாக இல்லாமல் போகலாம் என் கருத்துக்கள் உங்கள் கருத்துக்களை மாற்றியமைக்கப் போவதில்லை என்றே நான் எண்ணுகிறேன் ஆனால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் மாற்றிக்கொண்டாலும் சரி மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் சரி சாதியை நீங்கள்தான் ஒழித்தாக வேண்டும் சாதியை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிய நான் காட்டிய வழியில் பெரும் முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் உங்கள் சொந்த வழியிலாவது பெரும் முயற்சி செய்யுங்கள் நான் உங்களோடு இருக்கப் போவதில்லை என்பதற்காக வருந்துகிறேன் நான் மாறுவதென்று தீர்மானித்து விட்டேன் ஏன் என்பதற்கான காரணங்களை விளக்கிக் கொண்டு போவதற்கு ஏற்ற இடம் இதுவல்ல ஆனால் நான் உங்களுடன் இல்லாவிட்டாலும் கூட உங்கள் இயக்கத்தை அக்கறையோடு கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன் தேவையான அளவுக்கு உங்களுக்கு நான் உதவுவேன் உங்கள் நோக்கம் தேசம் முழுமைக்கும் உரிய நோக்கமாக இருக்க வேண்டும் சாதிதான் இந்துக்களின் உயிர் மூச்சாக இருக்கிறது என்பதில் எள்ளளவு மையமில்லை இந்துக்கள் இந்த தேசம் முழுவதையும் சாதி அமைப்பால் மாசுபடுத்தி விட்டார்கள் சீக்கியர்கள் முகமதியர்கள் கிறித்தவர்கள் ஆகிய எல்லா மதத்தினரிடமும் இந்த சாதி நோய் தொற்றிக்கொண்டு விட்டது எனவே சீக்கியர்கள் முகமதியர்கள் கிரித்தவர்கள் உட்பட இந்த தொற்று நோயால் பீடிக்கப்பட்டுள்ள எல்லா தரப்பினரிடமிருந்தும் நீங்கள் ஆதரவை பெற முடியும் சுயராஜ்யத்தை அடைவதற்கான போராட்டத்தை விட உங்கள் போராட்டம் கடுமையானது சுயராஜ்யத்திற்கான போராட்டத்தில் தேசம் முழுவதும் உங்கள் அணியில் திரண்டு நிற்கிறது சாதி ஒழிப்பு பிரச்சனையிலோ நீங்கள் தேசம் முழுவதையும் எதிர்த்து நின்று அதுவும் உங்கள் சொந்த இந்திய தேசத்தையே எதிர்த்து நின்று போராட வேண்டியிருக்கிறது ஆனாலும் கூட சாதி ஒழிப்பே சுயராஜ்யத்தை விட முக்கியமானது பிறவிருக்கும் சுயராஜ்யத்தை கட்டிக்காக்க உங்களால் முடியாது என்றால் சுயராஜ்யம் பெற்று பயனில்லை சுயராஜ்யத்தை காப்பாற்றுவதை விட சுயராஜ்யத்தின் கீழ் இந்துக்களை காப்பாற்றுவதே மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் இந்து சமூகம் சாதிகள் இல்லாத ஒரு சமூகமாக மாறினால்தான் தன்னை தானே காத்துக்கொள்வதற்கான ஆற்றல் அதற்கு இருப்பதாக நம்ப முடியும் இந்த சுய ஆற்றல் இல்லாவிடில் இந்துக்களுக்கு சுயராஜ்யம் என்பது அடிமைத்தனத்திற்கு இட்டுச் செல்வதாகவே அமையும் நீங்கள் வெற்றி பெற என் உளமார்ந்த வாழ்த்துக்கள்